உயர் வர நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் உயரறி சுடரடி தொழுதரன் மனனே மனநகமல மர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிடன் பொறிவுணர் வவையிலன் இனநுணர் முழுநலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநலன் எனன் உயிர் மிகுநர இளனே